இந்த ஆறு ஏழுக்குள்ள நம்ம அந்த பாட்டுக்கான விளக்கம் அதை மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும் தொடர்பான பல விளக்கங்கள் சொல்ல முடியாது ஏன்னா மிகவும் வரையறுக்கப்பட்ட குறைந்த நேரம் இங்க நாம மாதிரி சைவ நூல்களை நன்றாக சிந்திக்கணுங்கிறதுக்காக வேண்டிய நம்ம எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு வந்திருக்கிறோம் அதனால இந்த கூடுதல் தகவலையும் சொல்வது நரம்ப இயக்கம் நினைக்கிறேன் என்ன அப்படின்னா வரை என்பது மலைன்னு சொன்னேன் அப்போ அறிஞர் பெருமக்கள் சொல்கின்றார்கள் வரை என்பதற்கு நேர் பொருள் மூங்கில் என்பது மலை என்பதற்கு நேர் பொருள் மூங்கில் இந்த மூங்கில் வந்து மலையில இருக்கும் இல்லையா மலையில கண்டிப்பா மூங்கில் இருக்கும் மூங்கிலுக்கு தான் வரைன்னு பேரு மூங்கில் இருக்கக்கூடிய அந்த மலைக்கும் வரைங்கிற பெயர் ஆதி வந்தது ஆதி பெயர் எல்லாம் நம்ம வடக்கிற தான் ஸ்தானி ஆகு பெயர் ஸ்தானம் ஸ்தானி ஸ்தானம்னா என்ன இடம் ஸ்தானின்னா அந்த இடத்துல இருக்கிற பொருள் இல்லையா சாப்பிடும்போது சொல்றோம் இந்த மோரை கொண்டு வாங்கிறோம் மோரை கொண்டு வாங்கன்னா மோரை எடுத்து கையில வழி வழியே கொண்டு வருவாங்க யாராவது மோர் இருக்கிற பாத்திரத்தை தான் எடுத்துட்டு வருவாங்க அப்ப என்னாச்சு மோர் இருக்கிற பாத்திரத்துக்கே மோர்னு பேராயிடுது மோர் இருக்கிற பாத்திரமும் மோர் அதே மாதிரி வரை இருக்கிற மலைக்கும் வரைன்னு பேர் வந்து களர் என்பது ஆடவர் பாதத்தில் அணியக்கூடிய ஒரு ஆபரணம் கடல் என்பது பெண்கள் சிலம்பு அணிவார்கள் அது மாதிரி கடல் என்பது ஆடவர் பாதத்தில் அந்த காலத்தில் அணியக்கூடிய ஒரு ஆபரணம் அப்போ ஆபரணம் இருக்க அது அந்த ஆபரணம் அந்த கடல் இருக்கக்கூடிய இடம் தான் அந்த பாதம் ஆனால் பிறப்பருக்கும் பிஞ்சனந்தன் பை கடல்கள் வெல்க என்று பாடுகின்றார் அங்க கடல் என்பது எதை குறிக்கிறது அந்த கடல் இருக்கின்ற இடமாகிய திருவடியை குறிக்கின்றது அப்ப அந்த பொருளின் பெயர் அந்த பொருள் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஆகியிருக்கிறது பாரு அது மாதிரி வரை என்ற அந்த மூங்கிலின் பெயர் அந்த மூங்கில் இருக்கக்கூடிய இடமாகிய மலைக்கு ஆகிறது இது ஒரு செய்தி ஆகவே நாம இந்த இடத்துல அது மலையை தான் குறிக்குது ஆகவே மலையை தான் குறிக்குது ஏன்னா அம்மையை தான் நம்ம என்ன சொல்லுவோம் மலை மகள் என்று சொல்லுவோம் மலை மகள் மலை மகள் என்பதுதான் இந்த வரை மகள் என்று சொல்லியிருக்கிறார் ரெண்டும் அர்த்தம் ஒண்ணுதான் வரைமகள் தான் காணும்படியே அலைமகளாகிய அம்மை காணும்படியாக வரைமகள் தான் காணும்படியே ஆடல் ஆடுகின்றானே மறைமகளாகிய என்னை என்ன இமயமலை அரசனாகிய இமவானுக்கு மகளாக அவதாரம் செய்ததனால அம்மைக்கு மனைமகன் பேர் உங்களுக்கு தெரியும் அந்த புராணத்துல வரலாறு இருக்கிறது அந்த வரைமகளாகிய அம்மை காணும்படி திருநடனம் செய்கிறான் இந்த திருநடனத்தை பேணும் அவருக்கு உண்டோ பிறப்பு இந்த திருநடனத்தை எப்போதும் பேணுகின்றவருக்கு சிறப்பு உண்டோ உண்டோ உண்டோல கடைசி எழுத்து எது என்ன உண்டோ ஓ உண்டோல கடைசி எழுத்து டோ அந்த டோ உயிர்மை எழுத்து அதையும் பிரிஞ்ச எட்டு பிளஸ் ஓ கடைசியில ஓ இருக்கு அந்த ஓகாரம் எதிர்மறை எதிர்மறை பொருள் உண்டோ அப்படின்னா இல்லை அவர் பேணுகின்றவர்களுக்கு இந்த திருநடனத்தை எப்போதும் உள்ளத்தில் பேணுகின்றவர்களுக்கு பிறப்பு உண்டோ அப்படி நான் உண்டா இல்லையான்னு சந்தேகப்பட்டு கேட்கிறேன் அது எதிர்மறை பொருள் உண்டோ என்றால் இல்லை ஓகாரம் எதிர்மறை இந்த இடத்தில் தான் ஆசிரியர் இரண்டு கருத்துக்களை நமக்கு அற்புதமாக சொல்லியிருக்கின்றார் ஒன்று மலைமகளாகிய உமாதேவியாக காணும்படி எம்பெருமான் திருப்பூத்தை கருதுகின்றார் இரண்டாவது இந்த திருப்பூத்தை நாம் பேணி வர வேண்டும் இதை பேணுபவர்களுக்கு பிறப்பில்லை என்றார் ஏன்னா தரிசித்தல் என்பது திருக்கோயில நடராஜ மூர்த்தத்தை பார்த்து திருக்கோயிலுக்கு போய் நடராஜ மூர்த்தத்தை தரிசிக்க முடியும் அது திருக்கோயிலுக்கு போகும்போது மட்டும்தான் நம்ம செய்ய முடியும் ஆனா திருநடனத்தை பேணுதல் என்பது நாம் எங்கு இருந்தாலும் எந்த வேலையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தாலும் செய்ய வேண்டிய பணி பேணுதல் என்பது எப்போதும் மேற்கொள்ள வேண்டியது இல்லையா குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் வழக்கத்தை விட கூடுதலாக பணம் கொடுத்தா ஜாக்கிரதையாக பார்த்துப்போம் இல்லையா பையன் டூர் போகிறான் இல்லையா எப்போ என்ன தேவைப்படும் சொல்ல முடியாது கொஞ்சம் கூடுதலாக பணம் கொடுப்போம் பணத்தை ஜாக்கிரதையாக வச்சுப்போம் பணத்தை வந்து காணாமல் வச்சுக்காது அதே சமயத்தில் அனாவசியமாகவும் செலவழிக்கக்கூடாது எதுக்கும் தேவைப்படும் கொடுக்குறேன் ஜாக்கிரதையாக வச்சுப்போம் அப்போ அந்த தேவைக்கு மட்டும் அதை செலவிடுத்து அதை ஜாக்கிரதையாக வச்சுக்கிறது அதுக்கு என்ன பேர் பேணுதல் என்று பெயர் அதை அதை பற்றி வேண்டுதல் என்றால் என்ன என்றால் அதை பற்றிய கவனம் எப்போதும் இருக்க வேண்டும் பணத்தை சொன்னது ஒரு எடுத்துக்காட்டு கவனம் தான் பொதுவாக பேணுதல் என்றால் அது ஓம்புதல் என்றும் சொல்லலாம் பேணுதல் என்பது என்னவென்றால் அது அதை பற்றிய கவனம் எப்போதும் அந்த கவனம் விழிப்புணர்வு அதை பற்றிய நினைவு எப்போதும் இருக்க வேண்டும் அதுதான் பேணுதல் திருநிலத்தை பற்றிய எண்ணம் நமக்கு எப்போதும் இருக்கணும் அதுதான் பேணுதல் அந்த திருநிலத்தை பேணி வருபவர்களுக்கு பிறப்பு உண்டோ இல்லை எப்போதும் எப்படி தொழில்நுட்பத்தை நினைக்க முடியும் பல வேலைகளில் ஈடுபடுறோம் பல பணிகள் நமக்கு இருக்குது எப்போதும் திருநிலத்தையே நினைத்துக் கொண்டிருக்கிறது சொன்னால் நமக்குரிய உலகிய கடமைகளை நாம் எப்படி செய்வது குடும்ப கடமைகள் இருக்கின்றன அலுவலக கடமைகள் இருக்கின்றன நட்பு ஒன்றாக ஒருத்தர் கூடி பேசணும் போங்கல் போங்கன்னு சொல்ல முடியுமா வட்டாரம் ஆரம்பிக்கிறது இப்படி வேற என்ன என்னென்ன அனுபவமோ தெரியல என்னெல்லாமோ நமக்கு இருக்குது வாழ்க்கையில அப்படி இருக்கும்போது நம்ம திருக்கோயிலுக்கு போற சமயத்துல அங்க வேற எதையும் நினைக்காம அந்த திருநிலத்தை தரிசிக்கும் போது அதையே நீங்க சொன்னா அது நல்லது சரியான எப்பவும் இந்த திருநிலத்தையே பேணி வாருங்கள் சொன்னால் அது முடியக்கூடிய காரியம் இல்லையே முடியக்கூடிய காரியம் மாதிரி தெரியலையே அப்படின்னு அவன் நினைப்போம் இல்லையா எதுக்காக அப்படி சொல்கின்றார்கள் நம்ம ஞானாசிரியருக்கு தெரியாதா நம்ம மனவாசம் கடந்தா இருக்கு இல்லையா மக்கள் பல வேலைகளில் ஈடுபடுவர்கள் தெரியாதா நல்லா தெரியும் ஆனாலும் ஏன் சொல்றார் நம்மளுடைய அன்றாட செயல்பாடுகள் அந்த செயல்பாடுகளால் நாம் பெறுகின்ற அனுபவங்கள் இவற்றோடு திருநடனத்திற்கு தொடர்பு உண்டு திருநடனம் என்பது அது ஒரு தனி அது கோயில்தான் போய் பார்க்கலாம் வாழ்க்கை அன்றாட வாழ்க்கை இது வேறு என்று பலரும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் மேற்கொள்ளும் செயல்பாடுகள் அந்த செயல்பாடுகள் மூலமாக நாம் பெறுகின்ற அனுபவங்கள் இதான் நடந்துட்டு இருக்கு செயல்களை செய்கிறோம் அனுபவங்களை பெறுகிறோம் நம்முடைய செயல்பாடுகளுக்கும் அனுபவங்களுக்கும் திருநடனத்தோடு தொடர்பு உண்டு பெருமான் திருநடனம் தான் நாமளே செயல் செய்கின்றோம் பெருமான் திருந்தரம் ஆடுவதால் தான் நம்ம பல்வேறு அனுபவங்களை பெறுகின்றோம் நம்ம செயல்பாடுகள் என்று மட்டும் நினைக்காமல் நம்ம அனுபவங்கள் என்று மட்டும் நினைக்காமல் இந்த செயல்பாடுகளும் அனுபவங்களும் நிறைந்த வாழ்க்கையை நமக்கு தந்து ஒவ்வொரு கணத்திலும் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருப்பது பெருமானுடைய திருப்பூட்டே ஆகும் ஆகவே நம் செயலையும் பிறர் செயலையும் எல்லார் செயலையும் பெருமானுடைய திருப்பூற்று என்றே காண வேண்டும் இல்லையா அதனுடைய திருநடம் இன்றையே நம்ம காணும் அந்த காணக்கூடிய ஒரு ஒரு அறிவு முதிர்ச்சியை ஒரு பக்குவத்தை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு நம்மால் காண முடிகின்றது என்று நம்மை நாமே சுயப்படுத்துவதை செய்து இல்லையா நமக்கு திருநடத்தை நினைப்பது போதாது இன்னும் எந்த சந்தர்ப்பத்திலையும் அந்த திருநடத்தை நம்ம மறக்கக்கூடாது பெருமானுடைய எல்லாம் இறைவன் செயல் நினைக்கணும்னு பெரியவர்கள் சொல்வார்கள் இந்த இறைவன் செயல் என்பது அவருடைய திருநடனம் தான் அதைத்தான் இந்த திருநடத்தில் வைத்து சொல்கிறார் இறைவன் செயல் என்பதைத்தான் அவருடைய திருநடத்தில் வைத்து சொல்கின்றார்கள் அப்படி எல்லாவற்றையும் பெருமான் திருப்பூத்தாகவே பார்க்க இருக்கிறது இன்றும் சிதம்பரம் என்றும் திருநட்டம் இன்றும் சிவசக்தினா திருமூலர் சொல்வது அந்த திருநடத்தையே பேணுகின்ற முறைதான் திருமந்திரத்தை சொல்றாரு இல்லையா எங்கும் சிதம்பரம் எங்கும் சிவசக்தினா சொல்வார் எங்கும் திருக்கூத்து என்பார் அதுதான் திருவள்ளுவத்தை மறக்காமல் இருப்பது எந்த செயலை செய்தாலும் எந்த மாதிரி அனுபவத்தை பெற்றாலும் திருநடனத்தை மறக்காமல் இருப்பது அதைத்தான் அந்த அன்றாட செயல்பாடுகளில் வைத்து பெரிய புராணத்தில் சொன்னதை மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் என்றாலும் இழந்தாலும் இருந்தாலும் நடந்தாலும் வென்றாலும் வீழ்ந்தாலும் விழித்தாலும் இமைத்தாலும் மன்றாடும் மறப்பாலும் ஒரு காலும் மறவாமை ஒருபோதும் அந்த மன்றத்தில் ஆடுகின்ற அம்பலத்தில் ஆடுகின்ற மலர்பாதத்தை ஒருபோதும் மறவாமை அதை குன்றாத உணர்வுடையார் தொண்டரால் குணமில்லை அவர்கள்தான் பக்தர்கள் சொல்லப்படுவார்கள் பக்தராய் பரவுவார்கள் சொன்னார் ஆகவே எல்லாவற்றையும் திருநடனமாக பார்த்தால் பெருமான் என்று நம்மை நம்முடைய பாசத்தை போக்கி நமக்கு அருட்சார்விலிருந்து அந்த ஞான நடனத்தை நமக்கு நிகழ்த்துவார் அந்த திருப்பூத்தை நம்ம மறந்து வாழும் போதெல்லாம் ஒரு ஊன நடனத்தை நிகழ்த்தி கொண்டிருப்பார் என்னன்னா அந்த செஞ்ச வினைக்கு ஏற்ற பலனை ஊட்டி கொண்டிருப்பார் அதுக்கு மேல தன்னை பற்றி நீ புலப்படுத்த மாட்டார் ஏன் நம்ம கொஞ்சம் திருக்கோயில் வழிபாடு அடியார் தொடர்புடன் கொஞ்சம் வைக்க போய் இந்த நடனத்தை பற்றி நேற்று தொடங்கி இன்று வரைக்கும் நினைக்கக்கூடிய ஒரு வாக்கியத்தை நம்ம கொடுத்துருக்கிறார் இல்லையா அதுவும் இந்த நூலாசிரியர் எந்த தளத்துல இருந்து தன் குருநாதரிடம் உபதேசம் கேட்டாலும் அந்த தளத்துல வந்து செஞ்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார் அந்த தளத்தில் நம்ம அதை மட்டும் தான் செய்யணும் வேற எதையும் செய்ய வேண்டாம்னு சொல்லி இல்லையா சாஸ்திர சிந்தனை குருமூர்த்த வழிபாடு திருக்கோயில் வழிபாடு அப்புறம் அறையிலிருந்து படித்த பாடத்தை திரும்பி பார்த்தல் சாப்பிடுதல் உறங்குதல் வேற எந்த ஒரு பிரபத்தியும் வேண்டாம் சொல்லி ஏன்னா இந்த தவம் அப்படிப்பட்டதுன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை நம்மளை சேர்த்து வச்சிருக்காங்க அதனால அந்த திரு திருப்பூத்தை பேணி வருபவர்களுக்கு பிறப்பில்லை திருப்பூத்தை பேணுதல் என்பது அந்த நின்றாலும் இருந்தாலும் நடந்தாலும் கிடந்தாலும் அந்த பாடலில் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது அதுதான் எது செய்தாலும் திருப்பூத்தை மறக்காமல் இருக்க என்னன்னா அந்த திருப்பூர்த்தி மூலமாக தான் அந்த செயலே நடக்கிறது ஆன்மாவாக ஒன்றை அறிய முடியாது ஆன்மாவாக எதையும் செய்ய முடியாது செய்விப்பவன் அறிவிப்பவன் சிவபெருமான் அதை திருப்பூர்த்தின் மூலமாக அவன் செய்கின்றான் ஆக இப்படி இந்த பாடலை சொல்லியிருக்கின்றார் அம்மை காணும்படியாக நீங்க சொன்னதுடைய விசேஷ பொருள் ஒன்று உள்ளது என்னவென்றால் அந்த பூத்தை அம்மை கண்டு நம்முடைய பக்குவத்துக்கு ஏற்றபடி அதை கொடுப்பாள் இல்லையா அதை சுவாமிகள் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கிறார் என்ன அப்படின்னா பச்சிடம் குழந்தை பச்சிடம் குழந்தை அது வந்து அதுக்கு ஒரு நோய் இருக்குது அந்த நோய்க்கு இன்னும் மருந்து கொடுத்தால் அந்த நோய் தீரும்னு இருக்கு ஆனா அந்த நோயை அந்த குழந்தையினுடைய உடலானது தாங்காது பசுங்குடல் அந்த குடல் அந்த மருந்தின் வேகத்தை தாங்காது நமக்கே சில மருந்து மாத்திரை வேகம் தாங்க முடியும் அப்படி மாத்திரைகள்லாம் இல்லையா அந்த நோய் அப்புறம் பார்த்து போய் அந்த மாத்திரத்தோட வே மாத்திரையோட வேகத்தை முதல்ல குறைஞ்சோம் அதுக்கு என்ன செய்யணும் அதை சொல்லுங்கன்னு நம்ம இடமே எப்படி குழந்தையினுடைய அந்த பசுங்குடல் அந்த மருந்தை தாங்குவான் அப்ப தாயானவர் என்ன செய்கிறார் என்றால் அந்த மருந்தை தான் உண்டு தாய்ப்பால் மூலமாக அந்த குழந்தைக்கு உண்டு வாய்ப்பாடு கண்டு அதுபோல கருணை பெருங்கடலாக இருக்கக்கூடிய உமாதேவியார் அந்த திருப்பூத்தை காணும் ஆற்றல் அன்னாற்றாகவே நமக்கு இல்லாதபடியினாலே நம்முடைய சார்பாக பெருமானுடைய திருப்பூத்தை அம்மையார் கண்டு அந்த திருப்பூத்தை அதனுடைய பயன்பாட்டை நமக்கு வளர்க்கின்றான் அக்கா ஓமரி நல்லா புரியுது அந்த மருந்தை நேரடியாக குழந்தைக்கு கொடுக்க முடியாது தாய் தான் அருந்தி தாய்ப்பால் மூலமாக கொடுக்குறாங்கிறது புரியுது இங்கே அதே மாதிரி பொருளுக்கு வருவோம் திருப்பூர்த்தை நம்ம நேரடியாக தரிசிக்க முடியாது ஆனால் நாமளும் திருக்கூத்தை தரிசிக்கணும் என்னவென்றால் அங்க அந்த மருந்து இருக்கின்றதே அது திருப்பூந்து அந்த மருந்த பாலில் கலந்து கொடுத்தல் இருக்குன்னு அதுதான் வினைப்பலனில் கலந்து கொடுத்தல் வினைப்படங்களை நமக்கு ஊட்டுவது அன்னை தானே விரோதமான சக்தி தானே வினைப்படங்களை ஊட்டுதல் படிக்கிறோம் மறைந்திருந்து இந்த சிவசக்தி ஊட்டுது அதனால இது விரோதான சக்தி அப்ப அந்த திருப்பூத்தை நேரடியா ஊட்டாம வினைப்படன் மூலமாக ஊட்டுகின்றார் வினைப்படன் அனுபவிக்க அனுபவிக்க அந்த வினை வினைப்படனை புரிந்து கொள்ள புரிந்து கொள்ள இது இறைவன் தான் ஊட்டுகிறான் என்பது ஒரு காலகட்டத்தில் நமக்கு புரியும் என்னன்னா ஒரு துன்பம் வரும்போது நமக்கு வந்து இறைவனை பற்றி சிந்தனை வராது படமுக்கு வருத்தம் கோபம் போன்றவை தான் வரும் ஆனால் அதை தொடர்ந்து வரக்கூடிய அனுபவங்கள் அதை நம்ம பண்படுத்தி நம்ம ஒரு செம்மையான நிலைக்கு வந்த பிறகு நடந்து முடிஞ்சதாக நினைச்சு பார்ப்போம் இல்லையா இந்த மாதிரி சில கஷ்டங்களை பட்டோம் இளமையில அது நமக்கு ஒரு ஒரு தெளிவை தந்தது இல்லையா இல்லது நாம எப்படியோ வீணா போயிருப்போம் இந்த கஷ்டங்களை பட்டதுனால நமக்கு ஒரு தெளிவு வந்து இந்த மார்க்கத்துல போகக்கூடாது இந்த மார்க்கத்துல தான் நடக்கணும்னா இதெல்லாம் முடிவு பண்ணி இந்த கஷ்டங்களையே ஒரு படிப்பினையா பாடமா எடுத்துக்கொண்டு நாம உழைச்சி முன்னேறிய நிலைக்கு வந்திருக்கிறோம் அப்ப நம்மள இறைவன் திருவருள் இந்த முன்னேற்ற இந்த முன்னேற்றமான நிலையில கொண்டு வைக்கணுங்கிறதுக்காகத்தான் முதல்ல அந்த கஷ்டங்களை கொடுத்திருக்கிறது என்று நாம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா அங்கே வினைப்படங்கள் மூலமாக இறைவன் நமக்கு நன்மையை தான் செய்தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு நான்கு ஆகும் அப்பதான் என்ன புரிஞ்சுக்கோனா இது இறைவன் செயல் தான் நம்ம செயல் எதுவும் இல்லை நாம பிறந்ததே நம்ம செயல் இல்லை ஏன் அதுக்கப்புறம் நம்ம அடையக்கூடிய முன்னேற்றம் எல்லாம் இறைவன் செயல் தான் அப்ப இறைவன் தன்னுடைய செயலை நேரடியாக காட்டாமல் இல்லையா மற்றவர்கள் மூலமாக நம்ம வினைப்படங்களை ஊட்டுவது போல ஊட்டுகின்றான் மற்ற ஆன்மாக்கள் மூலமாக நமக்கு நன்மை தீமை கிடைக்குது இல்லையா பஞ்சபூதங்கள் மூலமாக நன்மை தீமை கிடைக்குது உள்ளுக்குள்ளேயே இந்த முதுமை போன்றவை தான் ஏற்படுவது உள்ளேயே ஒரு தெளிவு ஏற்படலாம் ஒரு முதுமை ஏற்படலாம் இது மற்றவர்கள் மூலமா ஏற்படுதில்லை நம்முடைய சிந்தனை மூலமாவே நமக்கு சில உண்மைகள் தெரிய வரலாம் நம்ம சிந்தனை மூலமாவே நமக்கு சில தெளிவுகள் உண்டாகலாம் இதெல்லாம் உள்ளுக்குள்ள இருந்து சுவாமியே பண்றது ஆதி தெய்வீகம் இல்லையா மற்றவர்கள் மூலமா பண்றது ஆதி ஆன்மீகம் மற்றவர்கள் மூலமா கிடைக்கக்கூடிய நன்மை தீமைக்கும் சிலர் மூலமா நமக்கு சில உதவிகள் கிடைக்கலாம் சிலர் மூலமா சில இடையூறுகள் கிடைக்கும் காணக்கூடியது ஆதி ஆன்மீகம் மற்ற ஆன்மாக்கள் மூலமா பட்டதுனால ஆதி ஆன்மீகம் பஞ்சபூதங்கள் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை தீமைகள்லாம் ஆதி பௌதிகம் ஏன்னா பூத சம்பந்தம் பௌதிகம் ஆதி பௌதிகம் இப்படி ஆன்மாக்கள் மூலமாகவும் பஞ்சபூதங்கள் மூலமாகவும் தானே உள்ளே இருந்தும் இப்படி நமக்கு வினைப்படங்களை ஊட்டி எல்லாத்துக்கும் மூல காரணம் அந்த திருப்பூத்து தான் படிப்படியாக அம்மை உணர வைக்கின்றான் ஆகவே இந்த திருப்பூத்தை முதலிலே நமக்கு காட்டினால் அது நமக்கு புலனாகிறது என்பதற்காக அந்த திருப்பூத்தாகிய மருந்தை வினைப்படனாகிய பாலின் மூலமாக கொடுத்து நம்மை அம்மை பக்குவப்படுத்துகின்றார் பக்குவப்பட்ட நிலையில் இந்த பிறவி கடலிலிருந்து எடுக்கின்றார் ஆகவே இப்படி ஆன்மாக்களுக்கு இந்த திருநடனத்தை வினைப்படன் வடிவில் கொடுப்பதற்காகத்தான் திருநடனத்தை அம்மை கண்டு வருகின்றார் பாலும் குடவி பசுங்குடல் பொறாது என நோயும் மருந்து தாயுண்டாங்கு என்று சொல்லி அருமையாக உறவு சுவாமிகள் பாடியிருக்கின்றார்கள் பறையிடமான் என்று பறை என்று சொன்னது திருவருள் பரா என்பது பறை என்று சொல்லப்படும் பரா என்ற வடமொழி சொல் தமிழில் வழங்கும் போது ஐகார ஈடு கொடுக்கப்பட்டு பறைன்னு சொல்லப்படும் சில சமயம் பரா என்றே சொல்ல அப்படியே உள்ளபடியே சொல்லவும் கூடும் தயா என்பது தயைன்னு சொல்லப்படுது தயை செய்து தயவு செய்துன்னு சொல்லுவோம் தயை செய்து தயை கூர்ந்து அது தயா என்ற வடமொழி சொல்லி தமிழ் வழக்கு சில சமயம் தயானே சொல்லப்படும் தாயை சிறந்த தயாவான தத்துவனை தயானே உள்ளபடியே வருது அது மாதிரி இங்க என்ன பார்த்தோம் பறை அது சில சமயம் பரா என்றே சொல்லப்படும் பராவணமாவது நீரு திருநீற்று பெறுகிறது பராவணமாவது நீரு பரா என்று அப்படியே சொல்லப்படும் அந்த பரா என்பது தான் தமிழ் வளத்துக்கு ஏற்ப என்ன சொல்லுவோம் பறை என்று சொல்லுவோம் அது என்னது அந்த பரா என்றோ பறை என்றோ சொல்லப்படுவது இது சுவாமியுடைய திருவருள் தான் திருவருள் சக்தி அதுதான் பராசக்தி பரா என்பது திருவருள் அந்த திருவருளையே இடமாக கொண்டு ஆடுகின்றான் அதான் பறையிடமான் என்று என்ன முன்னாடி சொல்லும் போது ஆன்ம அறிவை இடமாக கொண்டு ஆடுகிறான்னு சொன்னாரே அந்த இடத்தில் யா என்ற எழுத்து ஆன்மாவை குறிக்கிறது அப்ப இந்த யாவையும் பத்துங்கிற ஒரு நம்பரையும் அந்த யா குறிக்குது அஞ்சு இடத்துல யானா ஆன்மாவை குறிக்குது பொதுவா யானா பத்துங்கிற நம்பரை குறிக்குது அந்த பத்தையும் எட்டும் இரண்டும்னு சொல்லி குருவான லிங்கத்தேன் அப்படி குறிப்பா சொன்னாரு அப்ப ஆன்மா அறிவில் நடனம் புரிகின்றான் பல்லுயிரெல்லாம் பயங்கரமாக கூட பார்க்கணும் இப்ப என்னன்னா திருவருளை இடமாக கொண்டு ஆடுகின்றான்னு சொல்றாங்க ஆன்ம அறிவில் நடனம் முடிவதும் புரிவிக்கான உண்மைதான் ஆன்மாவோடு சிவபெருமானுக்கு எப்படி தொடர்பு சூரியன் இருக்கின்றது என்றால் சூரியனுடன் நமக்கு தொடர்பு இருக்கிறது சூரியன் நம்மோடு எப்படி தொடர்பு கொண்டிருக்கின்றான் தன் ஒளியின் மூலமாக தொடர்பு கொண்டிருக்கின்றான் சூரியன் உலகத்தோடு எப்படி தொடர்பு கொண்டிருக்கின்றான் தன் ஒளியின் மூலமாக தொடர்பு கொண்டிருக்கின்றான் அது மாதிரி சிவபெருமானும் ஆன்மாவோடு எப்படி தொடர்பு கொண்டிருக்கின்றானா தன்னுடைய திருவருள் சக்தியின் மூலமாக தொடர்பு கொண்டிருக்கின்றான் எனவே அவன் ஆன்மாவே நின்று ஆடுகின்றான் என்பதும் அவன் திருவருளை இடமாக கொண்டு ஆடுகின்றான் என்பதும் ஒன்றோடு ஒன்று முரண்படுபவை அல்ல அவன் திருவருள் ஆன்மாவில் பதிஞ்சிருக்குது ஆன்மாக்கள் அதை உணரல ஆணவ மறைப்பினால நம்மகிட்ட திருவருள் பதிஞ்சிருக்கிறது உணரல ஆணவ மறைப்பு நீக்கிட்டா திருவருள் நம்மளோட அறிவுல தான் இருக்குது இவ்வளவு காலம் உணராமல் இருந்தோம் நம்ம தெரிஞ்சுக்கணும் புதுசா வந்து திருவருள் சார்பு வர வேண்டியதில்லை இருக்கிற திருவருள் சார்பதான் அல்மாக்கள் உணராமல் இருக்கிறோம் ஏன்னா அந்த மனம் வந்து உணர விடாமல் தடுக்கிறது அதனாலே தன்னுடைய திருவருளின் மூலமாக ஆன்மாவை நடமாடுகின்றான் ஆன்மாவை நடமாடுகின்றான் ஏற்கனவே சொல்லியாச்சு இந்த திருவருளை சொல்லணும் அதுக்காக அதை இந்த பாட்டை சொன்னார் பறையிடமா நின்று திருவருளை இடமாக கொண்டு நின்று யார் அப்படி நிற்பவன் யாரு உரை உணர்வு கேட்டா வருவோம் இல்லையா அவன் எப்படி ஆடுறான் மலைமகளாகிய தேவியார் காணும்படி ஆடுறான் வரைமகள் தான் காணும்படியே மிகு பஞ்சாக்கர பஞ்சாக்கர வடிவமும் தாங்குகின்றான் உண்மையில் சுவாமியுடைய திருமேனி அவருடைய அருள் சக்தி தான் அந்த கருணை தான் திருமேனி அது போக பஞ்சாக்கரத்தையும் அவன் திருமேனி போல சார்ந்திருக்கின்றான் பஞ்சாக்கரம் உபசார திருமேனி திருவருள் சுவாமிக்கு உண்மை திருமேனி ஆகவே மிகு பஞ்சாக்கரத்தால் கருணை உருக்கொண்டு ஆடல் ஆடல் செய்கின்றானே அந்த ஆடலை ஏனும் அவருக்கு பிறப்பு உண்டோ வாழ்க்கையில் எந்த சந்தர்ப்பத்திலும் மறவாமல் அந்த ஆடலையே பேணுகின்ற ஆடல் வல்லானுடைய அந்த ஆடலையே பேணுகின்ற அவர்களுக்கு பிறப்பு உண்டோ என்றால் பிறப்பு இல்லை ஏன்னா அந்த ஆடலையே நினைப்பவர்கள் தம் செயலை தாமே செய்வதாக நினைக்க மாட்டார்கள் அந்த திருநடனத்தினால்தான் இந்த செயல் என்னிடம் நடக்கின்றது அந்த திருநடம் தான் இந்த அறிவை எனக்கு வந்திருக்கின்றது எப்ப நாம செய்த செயலாம் வினையாகும் எப்ப வினை ஆகாது நாயன்மார்கள் என்ன இந்த உலகத்துல வாழ்ந்து நம்ம தான் வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்கள் ஒரு செயலும் செய்யாம சும்மாவா இருந்தார்கள் நாயன்மார்கள் இந்த உலகத்துலதான் வாழ்ந்திருக்கின்றார்கள் அவர்கள் ஒரு செயலும் செய்யாமல் இருந்திருக்கின்றார்கள் அவன் அவங்க செஞ்ச செயல்கள்லாம் மட்டும் வினை ஆகல வினை ஆயிருந்தா அவர்களுக்கு மேற்கொண்டு பிறப்புதான் வந்திருக்கோம் ஆனா அவர்கள் முக்கியடைந்து விட்டார்கள் அப்ப அவர்கள் செய்யலாம் வினை ஆகல நம்மை போன்றவர்கள் செய்து செய்ய வினையாகுது நாமளும் செய்ய செய்யறோம் அவர்களும் செய்து செய்கிறார்கள் அவர்கள் செய்யலாம் வினை அல்ல நம்ம செய்யலாம் வினை ஆகுது அப்படிங்கும் போது நாம் செய்கிறோம் என்ற கருத்தை செய்யணும் அந்த கருத்தை வைத்துதான் அப்ப திருநடத்தையே நினைத்தால் அந்த திருநடம் தான் இந்த செயலை செய்யுமாறு நம்மை செலுத்துகிறது பெருமான் தான் திருநலம் ஆடுகின்றார் என்றால் அதன் மூலம் உலகம் உயிர்கள் அனைத்தையும் இயக்குகின்றார் அப்படிப்பட்ட திருநடனம் மற்றவர்களுடைய நடனம் அப்படி அல்ல ஆடுவார்கள் மற்றவர்கள் ரசிகராக பார்ப்பார்கள் அவ்வளவுதான் இந்த பெருமான் ஆடுவதன் மூலம் அண்ட சராசரங்கள் அத்தனை இயங்குகின்றன அண்ட சராசரங்கள் அத்தனை இயக்கும் நடனம் அந்த நடனத்தின் தலைமையை உணர்ந்து தம்முடைய தாழ்வை உணர்ந்தவர்கள் தான் அந்த நடனத்தை தரிசிக்க முடியும் அத்தனை அது எந்த சவால நடக்குது அதுக்கு டிக்கெட் எவ்வளவு வாங்கிட்டா போய் நான் பார்த்துடலாம் இந்த நடனம் அந்த நடனத்தால் தான் உலகமே நின்றது என்ற உணர்வோடு நாள்தோறும் அந்த நடனத்தை இணைந்து போற்றுபவர்கள் தான் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் அந்த நடனத்தை நிறுத்த முடியும் தரிசிக்க முடியும் மற்றவர்களால் முடியாது அப்படின்னாலே சிவபெருமான் நடனத்தினுடைய தன்மை பேர் மற்ற நடனங்கள் பேர் ஆகவே இந்த நடனத்தை பேணுபவர்களுக்கு பிறப்பு இல்லை உண்டோ பிறப்புன்னு முடிச்சார் கொஞ்சம் தமிழ் ஆர்வலர்கள் இருக்கா இருக்காம இருப்பீங்க இல்லைன்னா தமிழ் ஆர்வலராக ஆகிப்போங்க என்ன அப்படின்னா இந்த நம்ம பார்க்கிற உண்மை விளக்க பாடல்கள் எல்லாம் வெண்பா என்ற யாப்பில் அமைந்தது வெண்பா முதலே சொன்னேன் திருக்குறளே வெண்பா அது ரெண்டு அடி வெண்பா சாதி இரண்டுடைய வேறின்மை போன்ற பாடல்கள் நான்கு அடி வெண்பா அந்த மாதிரி நான்கடி வெண்பாக்களால் ஆனவை தான் அந்த பாடல்கள் அதுல நேரிசை வெண்பான்னு சொல்லுவாங்க இந்த பாடல் வகையெல்லாம் நேரிசை வெண்பா உண்மை விளக்க பாடலாம் வெண்பால எந்த வகை நேரிசை வெண்பா நான்கு அடி கொண்ட வெண்பா நேரிசை வெண்பான்னு சொல்லப்படும் இன்னிசை வெண்பான்னு சொல்லப்படும் தனிச்சோல் இருந்தா நேரிசை வெண்பா தனிச்சோல் இல்லைன்னா இன்னிசை வெண்பா தனிச்சோல் என்ன இப்ப பார்த்தோம்னா பல இடமா நின்று இது பஞ்சாக்கரத்தால் உடை உணர்வுக்கு ஒரு ஒருவன் வரைமகள் தான் அந்த வரைமகள் தான் பாருங்க ஒரு சின்ன போர்டு கைப்பன் போர்டு எழுதிப்பாங்க அந்த வரைமகள் தான் அதுதான் தனிச்சொல் அது தனிச்சொல் ஏன்னுடைய அதுலேயும் எதுகை வரும் வரையிடமா எதுகைங்கிறது ரெண்டாம் எழுத்து பறை பறைங்கிறது ரெண்டாம் எழுத்து ரை அடுத்த அடியை பாருங்க உரை உணர்வு கேட்டா உரை இரண்டாம் எழுத்து ரை தனிச்சொல் பாருங்க வரைமகள் தான் இது இரண்டாம் எழுத்து ரை இரண்டாம் இடத்தை ஒன்றி எதிரே வருது பாருங்க இந்த மாதிரி அமைப்பு கொண்டது அதாவது எதிரே எல்லா சொல்லியும் வரும் இப்படி தனிச்சொல்லையே அந்த எதிரியை கொடுத்து வச்சிருக்காங்க பாருங்க இந்த மாதிரி அமைப்பு கொண்டது நேரிசி வெண்பம் இந்த வெண்பாவுடைய கடைசி சீரு நாலு வாய்ப்பாடுகள் வரலாம் நாலு வாய்ப்பாடுகள் ஏதாவது ஒரு வாய்ப்பாடுகள் வரலாம் நாள் நாள் மலர் காசு திறம் நாலு வாய்ப்பாடுகள் அதுல இந்த வாய்ப்பாடு தான் அந்த அந்த வார்த்தைகளே அப்படி வரணும் இல்லை அந்த அமைப்பை கொண்ட வேற வார்த்தைகள் வரலாம் இல்லையா ஆனா இதுல பிறப்புன்னு அந்த வாய்ப்பாடு எதை சொன்னாங்களோ இந்த வாய்ப்பாடே எப்படி வந்துருக்கு இல்லையா இது தமிழ் ஆர்வலர்களுக்கு இது ஒரு பெரிய பெரிய விஷயம் நிறை நேர் அப்படின்னு வந்துட்டா பிறப்பு நிறை நேர்னு வேற எத்தனையோ சீர்கள் வரலாமே எத்தனையோ சொற்கள் வரலாமே நிறை நேர்னு இருந்தா போதும் ஆனா பிறப்புன்னா அப்படி பிறப்புனே வந்திருப்பாரு அது ஒரு சிறப்பு இந்த திருக்கூட்டை நம்முடைய தெய்வ சேர்க்கிறார் பெருமான் கருணை உருக்கொண்டு ஆடுகின்றான் இந்த பாடலை சொன்னார் இல்லையா இதே கருத்தை சேர்க்கிறார் பெருமான் நம்முடைய கற்பனைக்கெல்லாம் எட்டாத சோதிமயமான அந்த பரம்பொருள் நாமும் தரிசிக்கணும் இருக்க வேண்டிய கருணை உருக்கொண்டு நடனம் ஆடுகிறது கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகின்றது கருணையே உருவமாகும் ஒரு அற்புதமான திருக்கோலத்தை மேற்கொண்டது அற்புத கோலம் நீடி அடுமறை சிவத்தின் மேலாம் அடுமறை என்பது என்ன நான்மறைகள் அவை இருக்கு யசூர் சாமம் அதர்மணம் நான்மறைகள் அவற்றின் சிரம் என்பது என்ன